الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எந்த பெரிய பிரச்சனை தெரியும் புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லஷான புத்தாடாவிற்கே முடித்தார் எம்பெருமானார் சல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகங்கள் தபத்தாபியங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான இந்த பள்ளியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அதனுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர்களுக்கும் பள்ளியிலே சிறப்பான முறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் நிறைய இல்லாதன நிறைய சொல்லிட்டார் எக்ஸ்ட்ரா அன்பு சகோதரர் இமாம் ஜலாலுத்தீன் இம்தாதி ஹசரத் அவர்களுக்கும் அழகிய முறையிலே தன்னுடைய அழகிய குரல்களால் இறைமறையினுடைய வாசகங்களை அழகாக ஓதி தொடமைத்துக் கொண்டிருக்கிற நம் எல்லோருடைய நெஞ்சிலும் நிறைந்திருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் உரித்தான ஆபிதுல் குரான் ஹசரத் அவர்களுக்கும் வருகிறந்திருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் குறிப்பாக இளைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அசலாம் அலைக்கும் வரக்காத்து அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நன்னடியார்களே நோன்பை விடுவதற்கு எந்த அளவிற்கு ஆர்வம் இருக்கிறதோ நோன்பை நோற்பதற்கும் உள்ள ஆர்வத்தை பார்க்க முடிந்தது ஏன்னா பிறப்பாக்குறதுல கடைசியில தான் இவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க நோன்பை எப்படா முடிக்கலாம் எப்ப பெருநாள் கொண்டாடலாம் என்று ஆனால் அல்லாஹுவினுடைய பெரும் கிருமைய இன்று பார்த்தால் எங்கும் பரபரப்பு எட்டரை மணி ஆகிறது ஒன்பது மணி ஆகிறது தராமையை தொழுதே ஆக வேண்டும் என்று பரபரப்போடு இருந்த இந்த நிலைகள் இஸ்லாமிய எழுச்சி இந்த சமுதாயத்திற்கு உருவாகிவிட்டது என்பதை காட்டு அன்றுக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலான் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது ரமலான்டா என்ன இந்த ரமலான் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது ரமலான் என்ற அரபி சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது பல்வேறு வகையான விளக்கங்கள் உண்டு அதிலே எருசிலுள் அப்தான அவள் குழு உடலையும் உள்ளத்தையும் கழுவும் பாவத்திலிருந்து கழுவுகிற ஆற்றல் ரமணனுக்கு உண்டு ரம்முல் அருள் என்று சொன்னால் மழை பொழிந்து பூமியை கழுவுவதைப் போன்று மழை பூமியை கழுவுவதைப் போன்று உடலில் இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற பாவங்களை கழுவும் ஆற்றல் இந்த மாதத்திற்கு இருக்கிறது அதனால் இதற்கு வேதம் எப்படி யாக்கூப் அலகி சலாத்திற்கு பனிரெண்டு பிள்ளைகள் பனிரெண்டு பிள்ளைகளில் யூசுப் அலகி சிலாத்திற்கு என்ன சிறப்போ இதை போன்ற அல்லாஹ் ரபுல் மாதங்களை பனிரெண்டாக ஆக்கி யூசுபின் சிறப்பை போன்று ரமலானுக்கு தனிச்சிறப்பை அல்லாஹ் வழங்கினார் யூசுப் அலி இஸ்லாத்தின் மூலமாக பதினோரு பேர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சகோதரர்களின் பாவங்கள் இதை போன்று ரமலானின் மூலமாக பதினோரு மாதத்தில் செய்யப்படுகிற பாவங்களை ரபுல் ஆலமின் மன்னிக்க தயாராக இருக்கிறார் இந்த ரமலானிலே நாம் என்ன செய்ய வேண்டும் ஏழு காரியங்களை கடைசி வரை கையாள வேண்டும் அதுல முதலாவது தௌபா ரமணானினுடைய இருந்து இன்றிலிருந்து கடைசி வரை தௌவா இரண்டு தொட்டு அல்லாஹிடத்தில் கண்ணீரை சிந்தி அதுவும் குறிப்பாக அசரிலிருந்து மகரிப் வரை இருக்கிற நேரம் இருக்கிறதே ரமதானிலே மிக புனிதமான நேரம் இந்த நேரத்திலே அல்லாஹுவிடத்திலே அழுக வேண்டும் காலையிலிருந்து மாலை வரை மகாசபத்துள்ளம் என்ன தவறு செய்தோ என்ன நன்மைகளை செய்தோ என்று ஒரு கணக்கு போட வேண்டும் ஒவ்வொரு மகரிப் ஒவ்வொரு நேரமும் அசரிலிருந்து ஒவ்வொரு நாளும் மகரிபு வரைக்கும் கணக்கு போட்டு இடத்தில் ரபுல் ஆலமினே இன்றைக்கு என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறேன் அதிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுறப்பே பாதுகாத்து அருள்வாயாக என்று இடத்திலே அடம் பிடித்து அளவேன் இஸ்லாமிய வரலாறுகளில் நீங்கள் புரட்டி பார்த்தால் ஷஹவானாவை போட்டு ஒரு பெண்ணை உலகம் கண்டதில்லை எல்லா கெட்ட செயல்களுக்கும் முன்மாதிரி அந்த பெண்மணி சகவானா எங்காவது யாராவது இறந்து விட்டால் ஓலமிட்டு அழகிய குரலில் அழுகிற ஒரு பெரிய சபையையே வைத்து நடத்தியவள் ஷஹவானா கெட்ட காரியங்கள் அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக திகழ்ந்தவள் ஷஹவானா ரமலான் மாதம் சாலிகை முறி தன்னுடைய வீட்டிலே திக்ரு மஜிலிஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்மா வாழ்க்கையில திக்கிருண்டா என்னன்னு கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை தொழுகை இல்லை எதுவும் இல்லை யாரோ இறந்து விட்டார்கள் ஏதோ சத்தம் கேட்கிறது கண்டிப்பாக இறந்தவர்கள் வீட்டில் நான் தான் ஒப்பாரி வைத்த அளவோ ஆனால் இங்கு வேறு சட்டம் கேட்கிறது யார் என்று பார்த்து வருவதற்காக தன்னுடைய ஹாதிமாவை அனுப்பி வைக்கிறார்கள் பணிப்பெண்ணை அனுப்பி வைக்க ஷாவானாவினுடைய பணிப்பெண் சாலிகை முறையினுடைய சபைக்கு செல்லுகிறார் திக்ரினுடைய ஆட்கள் சாலிகை முறைக்கு இருந்த ஆட்கள் என்னவென்றால் அவர்களின் திக்ரை கேட்டால் எல்லாம் மெய்மறந்து அவர் தூய்விடுவார் போன பணிப்பெண் உட்கார்ந்து விடுகிறார் திரும்பி போகவே இல்லை இரண்டாவது ஆளை ஷவான் அனுப்புகிறார்கள் இரண்டாவது ஆளும் போனது போனதுதான் மீண்டும் வரவில்லை மூன்றாவதாக ஷவானாவே புறப்பட்டு போகிறார்கள் போனால் திக்ருக்கு அடிமையாகிறார்கள் அல்லாஹுடத்திலே அழுகிறார்கள் தமிழ் அளவிலே இப்படி ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையே என்று அழுது திக்ரின் சபையெல்லாம் முடிந்ததற்கு பிறகு சாலிகை முரளி என்ற அந்த நல்ல மனிதரை சந்தித்து ஷவானா கேட்டார்கள் ஒரு பெண் நிறைய தவறு செய்கிறார் பாவங்கள் நிறைய செய்கிறார் அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா என்று கேட்க சாலிகை உறுதி சொன்ன வார்த்தை ஷாவானா அளவுக்கு ஒரு பெண்மணி பாவம் செய்தால் கூட அல்லாஹ் மன்னித்து விடுவார் அந்த ஊரிலேயே நாட்டிலேயே அதிக பாவம் செய்கிற பெண் ஷவானா சாலிகள் மொழி சொல்லுவார்கள் ஷாவானா அளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் வந்த ஷாவானா சொல்லுவார்கள் நீங்கள் யாரை சொன்னீர்களோ அந்த ஷாவானாவே நான் தான் நான் தான் பாவம் செய்தவள் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே அழுதார்கள் அதற்கு பிறகு இல்லத்திற்குள் சென்றார்கள் நாற்பது ஆண்டுகள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை விவாதத்திலே கழித்தார்கள் இறை நேசர்களின் வரிசையில் முதல் வரிசையில் இடம்பெறுகிறார்கள் தன்னுடைய தௌபாவால் ரமலானில் செய்த தௌபாவால் இறை நேசர்களின் பட்டியலில் முதலிடம் பெறுகிறார்கள் கொஞ்ச நேர தௌபா ரெண்டு சொத்து கண்ணீர் ஒரு மனிதனை புனிதனாக மாற்றிவிடும் ரமணானின் துவக்கத்திலிருந்து கடைசி வரை இடத்திலே அழுது சாதிக்கிற பண்பாடு கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் இரண்டாவதாக ரமலானிலே கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று காலையிலிருந்து மாலை வரை சிக்கிரு திலாவத் இருக்க வேண்டுமே தவிர கண்டதையும் நின்றதையும் நினைத்து கண்ட பேச்சுக்களை பேச்சு நம்முடைய நேரங்களை வீணாக்க கூடாது விக்கிர இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்டையும் சொல்லணும் என்ன சொல்ல வேண்டும் வெங்காயம் இருங்க வெள்ளக்கூட இருங்க எல்லாம் செய்யுங்கள் வடையை போடுங்கள் தவறு கிடையாது அதே நேரத்தில் விக்குரோடு செய்யுங்கள் சுபான் அல்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர் அவளோட ரிக்குரோடு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ரமலானிலே ஈடுபடுத்த வேண்டும் வரலாற்றிலே ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது ஜுர்ஜானி தாரிஃப் ஆத்திய ஜுர்ஜானி அரபு டிக்ஷனரி என்று நாம் இங்கிலீஷ்ல டிக்ஷனரி சொல்லுகிறோமே அரபியினுடைய டிக்ஷனரியை எழுதியவர் ஜுர்ஜானி ரஹமத்துல்லாஹி தாலாலை இவர்கள் ரொட்டி சாப்பிடுவதை விட அரபுலகத்திலே வாழ்ந்து உணவை அதிகமாக சாப்பிடுகிற பண்பாடு கொண்டவர்களாக இருந்தார்கள் ஏன் என்று கேட்கிற பொழுது ரொட்டி சாப்பிடுவதற்கும் உணவு சாப்பிடுவதற்கும் இடையில் இருக்கிற கால அளவை நான் நிறுத்தி பார்த்தேன் ரொட்டி சாப்பிடுவதில் கொஞ்சம் கூடுதல் நேரம் செலவாகிறது அதனால் நான் ரொட்டியை நிறுத்திவிட்டு உணவை சாப்பிடுகிறேன் சோறை சாப்பிடுகிறேன் இதனால் எனக்கு எழுநூறு முறை அம்மா அம்மா என்று சொல்லுகிற வாய்ப்பு கிடைத்தது என்கிறார்கள் மிஷ்காத் ஷரீப் எல்லா மதரசாக்களிலும் இருக்கிற மிஷ்காத்தை எழுதிய ஆசிரியர் தபுரேதி ரொட்டியை சுட்டு அடுப்பிலே வைத்து சமைப்பதற்கு நேரமாகிறது இந்த நேரத்திலே அல்லாஹுவினுடைய ஞாபகம் போகிறது என்பதற்காக வெறும் மாவை குலைத்து சாப்பிட்டு வரலாறுகள் உண்டு நாம் இந்த அளவுக்கு போகலைன்னாலும் குறைந்தபட்சம் திக்கர்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டலாம் அல்லவா கடையிலே நின்று கொண்டிருக்கிறோம் வெறுமனே நிற்கிற நேரத்திலே திக்கர்களை ஓதிக்கொள்ளலாம் வியாபாரத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது திக்கர்களை ஓதிக்கொள்ளலாம் திலாவத்துல் குரான் இந்த மாதத்திலே எத்தனை குரானை நாம் முடிக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் ரமலானுக்கு சிறப்பே குரானால் தான் சிறப்பை பெற்றது ரமலான் இந்த ரமலானிலே குரானை எடுத்து பார்க்காத சமுதாயமாக நாம் மாறிவிடக் கூடாது இமாமுனா அபு ஹனிபா ரஹமத்துல்லாஹி ஒவ்வொரு ரமலானிலேயும் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு குரான் முடிப்பார்கள் இரவிலே ஒரு குரான் முடிப்பார்கள் காலையில் ஒரு குரான் இரவு ஒரு குரான் ரெண்டு குரானை முடிப்பார்கள் இமாமுனா ஹாபி ரஹமத்துல்லாஹி அழைக்கின்றவர்கள் ஒரு நாளைக்கு மூன்று குரானை முடிப்பார்கள் ஒரு நாளைக்கு மூன்று குரான் ரமலான் முழுக்க தொண்ணூறு குரானை முடிப்பார்கள் நாம் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஒரு நாளைக்கு மூன்று திசுக்களை ஓதக்கூடாதா ஒரு நாளைக்கு மூன்று திசுக்களை ஓதி பத்து நாளில் ஒரு குரான் முடிக்கப்பட வேண்டும் ராவியத்துல் பசரியா இறக்கிற நேரத்திலே கூட குரானை ஓதிக்கொண்டே இறக்கிறார்கள் குரானை பார்த்து ஓதுகிறார்கள் என்னம்மா இறக்கிற நேரத்தில் அல் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கிற பொழுது என்னுடைய உயிர் குரானோடு போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார்கள் அன்புக்குரியவர்களே ரமலானும் குரானும் மிக நெருக்கமானது அதனால் ரமலானிலே திக்ரும் குரானும் இருக்க வேண்டும் முப்பது நாட்களிலும் இது தொடர்ந்து நடக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டியது ஹலாலான உணவு அதுவும் குறைவான உணவு நாம் சாப்பிடுகிற தொடர்ந்து நாளைக்கு ஆரம்பிச்சிருவோம் பிஸ்மில்லான்னு கஞ்சியிலிருந்து தொடங்கும் நம்முடைய அமல்கள் கஞ்சியிலிருந்து தொடங்கும் அன்புக்குரியவர்களே எப்படி நாம் நோன்பை நோட்டுக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு கொட்டா பெரிய ஆஜா தாடி வச்சிருந்தா ரெண்டு கொட்டா இருக்கு ஒரு ஒட்டாதான் அவருக்கு ஹக்கு இது இன்னொருவரினுடைய ஹக்கு அடுத்தவருக்கு சேர வேண்டியதை நாம் எடுக்கக்கூடாது சேலத்துல ஒரு கொட்டா சின்னதா போச்சுன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்ல இந்த கொற்றாவை வைக்கக்கூடாது பெரிய கொற்றா வாங்கணும் இது முழுவதையும் போட்டு விட்டு பெரிய கொற்றா வாங்கி இருக்கிறாங்க கஞ்சியில ஒரு மெடல் ஒரு மிடல் கம்மியா போயிட்டு என்ன ஆயிட போகுது ஆனால் சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அந்த கஞ்சிகளை வடை என்று நீச்சல் அடிக்கிற வடைகளும் உண்டு வெளியில இருந்து பார்க்கிற வடைகளும் உண்டு வச்சிகளாக இன்னும் பல வகையான உணவுகளாக அதற்கு பிறகு சர்பத்துகளாக இப்படி அலங்கரித்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து மகரிவுக்கு தொழுதா ருக்கு செய்ய முடியல புனியம் புனிய முடியாத சூழல் நம் சமுதாயத்திற்கு அதை முடிந்ததற்கு பிறகு அடுத்து ஒரு நாஸ்டா என்ற பெயரிலே ஒரு பெரிய நாஸ்டாவின் வகைகள் அதெல்லாம் முடிச்சு செரிமானத்திற்காக விட்டு வருகிற சூழல் வாங்க போய் தொழுதுக்கு வரலாம் இருபது ரக்காத்துல கொஞ்சம் செரிமானமாக இறைவனை வணங்க அல்ல செரிமானத்திற்கு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்து இறப்ப விடுறதுல ஆம்ச பயந்து போயிடுற அடிக்கிற அடியில கட்டடம் எல்லாம் மாறுற அளவுக்கு அன்புக்குரியவர்களே இதுவா இதற்கு பிறகு தராவிகை முடித்துவிட்டு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டலிலே சென்று அது ஒரு பார்ட்டி அதையெல்லாம் முடித்து சகர் நேரத்திலே பறக்கத்திருக்கிறது என்பதற்காக பறக்கத்தின் உணவையும் விடக்கூடாது என்று சகர் நேரத்தில் கொஞ்சம் உணவை எல்லாம் அடிச்சு அடுத்தால் லொகருக்கு பிறகு அசருக்கு பிறகு எழுந்து புளிச்சையாகும் எப்ப அசருக்கு பிறகு இது என்ன நோன்பா மார்க்கம் இதையா விரும்புகிறது ஏழைகளின் பசியை உணர்கிற நோன்பாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பதில் போர்க்கிடத்தின் முதல் நாள் குமான் நபிகள் கோமான் செல்லந்தா முதலில் முதலில் நோன்பு கடமையாக்கப்பட்ட வருடம் இது ரெண்டு வருகிறது இந்த நேரத்திலே நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் சகர் நேரத்திலே நோன்பு வைப்பதற்கு சகர் நேரத்திலே சாப்பிடுவதற்கு நாயகத்தின் வீட்டில் ஒன்றுமில்லை அம்மா ஆயிஷா உன் வீட்டில் ஏதாவது இருக்கிறதா அம்மா என்று கேட்க ஆயிஷா ரடி அல்லா வீட்டில் ஒன்றுமே இல்லை நாயகமே ஈருலக சக்கரவர்த்தியின் வீட்டை நான் சொல்லுகிறேன் ஒன்றுமே இல்லை நாயகமே என்று சொல்ல மற்ற மணிக்குமார்களும் எங்கள் வீட்டிலும் எதுவும் இல்லை நாயகமே என்று சொல்ல பெருமனார் செல்லும் வலிவத்திரம் வைத்த நோன்பு வெறும் தண்ணீரை குடித்து வெறும் தண்ணீரை குடித்து நோன்பை நொட்டுக்கொண்டு மறுநாள் காலை மதுரக்களத்திற்கு போர்க்களத்திற்கு பெருமன்னா செல்லல்லா வலிவத்திரம் என்றவர்கள் சென்றார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம் பசியோடு நபிகள் கோமான் வாழ்ந்திருக்கிறார்களே இரண்டு நாள் பெருமானார் இரண்டு நாட்கள் சேர்த்து உணவை சாப்பிட்டதாக வரலாறே இல்லையே பட்டினியும் பசியுமாக வாழ்க்கையை நடத்திய அந்த பெருமானார் எங்கே நாம் எங்கே எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே பசியை உணர்கிற நோன்பாக பசியை உணர்கிற நோன்பாக நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் இந்த நோன்பின் மூலமாக ஏழைகள் உணர்த்தப்பட்டு அந்த ஏழைகளுக்கு உதவிக்கரம் வழங்குகிற நோன்பாக நம்முடைய நோன்பு மாற வேண்டும் அதோடு சேர்த்து உணவு கம்மியா சாப்பிடுறதோட அலாலாக இருக்க வேண்டும் அழகாக பேசுவார்கள் உணவில் கவனம் தேவை உணவுதான் ரத்தத்திலே கலந்து உணர்வாக மாறுகிறது ரத்தத்திலே கலந்து உணர்வாக மாறுகிறது உணர்வில் கவனம் தேவை உணர்வுதான் எண்ணங்களாக மாறுகிறது எண்ணத்தில் கவனம் தேவை எண்ணங்கள் தான் சொற்களாக மாறுகிறது எதை நினைக்கிறோமோ அதை டிரான்ஸ்லேட்டர் பண்ணும் இந்த நாவு எண்ணங்கள் தான் சொற்களாக மாறுகிறது சொற்களில் கவனம் தேவை சொற்கள் தான் செயல்களாக மாறுகிறது செயல்களில் கவனம் தேவை செயல்கள் தான் பழக்கங்களாக மாறுகிறது பழக்கத்தில் கவனம் தேவை பழக்கங்கள் தான் நடத்தைகளாக மாறுகிறது நடத்தையில் கவனம் தேவை நடத்தை தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது உணவு தான் மனுஷனை உருவாக்குது உணவில் கவனம் இல்லை என்றால் அது ரத்தத்தில் கலந்து உணர்வு கெட்டு போய்விடும் உணர்வு கெட்டு போன எண்ணங்கள் கெட்டு போய்விடும் எண்ணங்கள் கெட்டு போன சொற்கள் தடிப்பமாகிவிடும் அரங்கமா பேச ஆரம்பிச்சிருவோம் சொற்கள் கெட்டு போன செயல்கள் கெட்டு போகும் செயல்கள் கெட்டு போனால் பழக்கங்கள் தடுமாறி போகும் பழக்கங்கள் தடுமாறி போனால் நடத்தைகள் வழிமாறி போகும் நடத்தைகள் வழிமாறி போனால் மனிதனும் வழிமாறி விடுவான் ஒரு மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் உருவாக்குவது உணவு அந்த உணவில் கவனம் தேவை குறிப்பாக ரமலானே நான்காவதாக இந்த சமுதாயம் ரமலானில் கவனிக்க வேண்டியது கூடுதல் விவாதம் எல்லா நாளும் செஞ்ச வணக்கத்தை விட கூடுதல் வணக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக வேண்டும் எல்லா நாளும் அஞ்சு நேரம் தொழுதும் ரமணான் வந்து விட்டால் எட்டு நேரம் பெருமனார் செல்லல்லா பணிவசனம் சகாபாத்துடைய வரலாறுகளை நீங்கள் பாருங்கள் ரமணான் வந்து விட்டால் எல்லாம் அதிகமாகிவிடும் இப்ராஹிம் அலிகித்தலாமே பெருமானா செல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்களிடத்திலே வந்து எத்தனை முறை முன்னால் ஓதி காட்டப்பட்டதோ அதை மீண்டும் ஒரு முறை ஓதி காட்டுவார்களா ஒவ்வொரு நாளும் குரான் மீண்டும் மீண்டும் ஓதி காட்டப்படும் ரமலான் மாதம் வந்து விட்டால் பாதத்துகள் கூட வேண்டும் மலேசியாவில் ஒருவர் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் பேர் என்னன்னு கேட்டா சஜஸ்தான் பேர் ஏதோ ஒரு நாட்டு பேர் மாதிரி இருந்தது உங்க பேர் என்னன்னா சஜஸ்தான் சரி அப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் பாகிஸ்தான் வச்சிருப்பாரோ என்று எண்ணிக்கொண்டு உங்க புள்ள பேர் என்ன என்று கேட்டால் சலா என்றார் சலா என்றால் தொழுகை பிள்ளைக்கு பேர் அவர் தொழுகை என்று வைத்திருக்கிறார் என்னங்க உலகத்துல யாருமே இப்படி பேர் வச்சு பார்த்ததில்லை உங்கள் பிள்ளைக்கு தொழுகை என்று வைத்திருக்கிறீர்களே அந்த பிள்ளையை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு தொழுகிற ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறேன் பிள்ளையை பார்க்கிற பொழுது வருகிறதா என்று கேட்க ஏன் வரவில்லை இருபத்தி ஏழு ஆண்டுகளாக நான் சொல்கிறேன் ஒரு தொழுகை எனக்கு கலா இல்லை என்றார் இன்றைக்கும் ஆளுகிற மனிதர்கள் உண்டு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக வாழுகிறார் ஒரு நேர தொழுகை கலா இல்லை அன்புக்குரியவர்களே இந்த ரமணானில் இருந்தாவது நாம் தொழுகையை கலா இல்லாமல் விவாதத்துகளில் கலா இல்லாமல் செய்கிற நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட வேண்டும் ஐவாதத்தில் கூடுதல் கவனம் வேண்டும் அஞ்சாவதாக ரமலானிலே கவனிக்கப்பட வேண்டியது தான தர்மங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் ரமலான் வந்துவிட்டாலே தான தர்மங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் இதுவரைக்கும் எப்படி வேண்டாலும் இருந்திருக்கலாம் மூணு அண்ணன் தம்பி இருந்தா இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலைமை எவ்வளவு கல்கரண்டிகள் எல்லாம் சமுதாயத்தில் வாழ்கிறார்கள் வாப்பா உயிரோடு இருக்கும்போதே பேசிட்டு இருந்தாங்களாம் பெரியவர் சொல்றாரு பாப்பா மூத்தா போயிருவாரு அவர் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறார் பாப்பா இருவாரு நம்ம நல்ல ஆம்புலன்ஸ்ல வச்சு இப்ப ஏசி பெட்டி எல்லாம் வந்திருக்கு அதுல வச்சு கவர்ல வைக்கலாம் இதை கேட்டுட்டு இருக்கிறார் பாப்பா ரெண்டாவது சொன்னா நான் பைத்தியக்காரன் ஏழாயிரம் எட்டாயிரம் அது செலவாகும் ஏன் அவ்வளவு வேலை செய்ய வேண்டும் வண்டி நிற்கிறது ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒட்டு வந்தா ஒரு எழுநூறு எட்நூறுல முடிஞ்சிடும் மூணாவது ஆள் சொன்னா போட பைத்தியக்காரன் எழுநூறு எட்நூறு இதற்கு செலவழிக்க வேண்டும் நம்ம தான் ஆஞ்சாட்டு பாகுவாக இருக்கிறோமே நம்ம மூணு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் அதுவும் கூட ஜனாதாவுக்கு வர்ற ஆளுங்க கண்டிப்பா வரக்கத்திற்கு கப்பு கப்புனு வந்து பிடிச்சிருவாங்க எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போய் அடைக்கிடலாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் கேட்டுட்டு சொன்னாரா இவ்வளவு பிரச்சனை நானே போய் உள்ள படுத்துறேன் எதுக்கு நீங்க இவ்வளவு சிரமம் எடுத்துட்டு இருக்கிறீங்க அன்புக்குரியவர்களை இந்த நிலை ரமலானில் வந்துவிடக் கூடாது ரமலான் வந்துவிட்டால் தான தர்மங்களாக அதிகமாக தர்மம் செய்கிற அதுவும் நோன்பு திறக்க வைக்கிற வேலைகளை நிறைய பார்க்க வேண்டும் வானத்தை பார்த்து பெருமானார் ஒரு நாள் கேட்டார்கள் தர்மத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களே என்று ஜிப்ரஹீல் அலி சலாம் இடத்திலே சொல்லுகிற பொழுது ஜிப்ரஹீல் அலி சலாம் சலாம் அண்ணவர்கள் சொன்னார்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு எழுபது ஒன்றுக்கு எழுநூறு ஒன்றுக்கு ஏழாயிரம் ஒன்றுக்கு ஏழு லட்சம் வால்யம் நீங்க ஜிப்ரஹீல் இப்படி சொன்ன என்ன புரியும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களே ஜிப்ரஹீல் என்று சொல்லுகிற பொழுது ஜிப்ரஹீல் அலி சலாம் சொல்கிறார்கள் ஒன்றுக்கு ஒன்று என்றால் ஒரு அநியாயக்காரனுக்கு ஒரு ரூபாயை கொண்டு போய் கொடுத்தால் அல்லது ஒரு பண கணக்காரனுக்கு ஒரு ரூபாயை கொடுத்தால் ஒன்றுக்கு ஒரு நன்மை தான் உண்டு அது கொடுத்ததுக்கு நன்மை உண்டு தர்மம் என்றைக்குமே தீமைக்கு செல்லாது ஒன்றுக்கு ஒன்று உண்டு ஆனால் தேவையுள்ளவருக்கு கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்தா ஒன்றுக்கு பத்தாக அது மாறுகிறது தன்னுடைய சொந்தங்களுக்கு தேவையுள்ள சொந்தங்களுக்கு கொடுத்தால் ஒன்றுக்கு எழுபதாக அது மாறிவிடும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு குடல்வாய் ஜனங்களுக்கு கொடுத்தால் அது ஒன்றுக்கு நூறாக மாறிவிடும் கல்விக்காக வேண்டி கொடுத்தால் தானிபுல் அழிவுகளுக்காக கொடுத்தால் உலக கல்வியாக இருக்கட்டும் மார்க்க கல்வியாக இருக்கட்டும் கல்வியை தேடுவதற்காக கொடுத்தால் ஒன்றுக்கு ஏழு எழுநூறு நன்மை இருக்கிறது அதே நேரத்தில் போர்க்களத்திலே இவர் கலக்காமல் போருக்காக கொடுத்தார் ஒன்றுக்கு ஏழாயிரம் மடங்கு நன்மை உண்டு இவரும் போருக்கு சென்று போருக்கு கொடுத்தார் ஒன்றுக்கு ஏழு லட்சம் மடங்கு நன்மை உண்டு இப்படி தர்மங்கள் வளர்ந்து கொடுக்கும் என்று குமான் நபிகள் கோமான் செல்லல்லா அலிவசலம் அவர்களை பார்த்து சிவரகையில் அலகி சலாத்து வசலாம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ரமலான் மாதத்திலே பெருமானாரை பற்றி புகாரையிலே ஒரு அறிவு வரும் பெருமானார் ரமலானிலே எப்படி கொடை கொடுப்பார்கள் என்றால் காற்று போல கொடை கொடை கொடுப்பார்கள் காற்று போல கொடை கொடுப்பார்கள் நல்ல வேலை பெருமான கரண்ட் போல கொடை கொடுப்பார்கள் சொல்லாம போயிட்டாங்க ஏன்னா சமீபத்தில் ஒரு அம்மா கரண்ட் கம்பியில துணி காய போட்டுட்டு இருக்கு என்னமா கரண்ட் கம்பியில துணி காய போடுற ஒரு மணி நேரம் வராதுன்னு தெரியும் அது முன்னாடி துணி காய்ச்சணும் அங்குக்குரியவர்களை எட்டி பார்க்கிறோம் பெருமானார் காற்று என்றைக்காவது கொடையை நிறுத்தி இருக்கிறதா காற்று ஒரு நாலு மணி நேரத்துக்கு தன்னுடைய கொடையை நிறுத்தினால் என்ன நடக்கும் வானொலி நிலையத்திலிருந்து அறிவிப்பு வருகிறது கோவைக்கு நாலு மணி நேரம் இன்றைக்கு காற்று வராது எல்லாம் கபரஸ்தானாக மாறிவிடும் வேற ஒண்ணும் நடக்காது எல்லாம் கபரஸ்தான் நாலு மணி நேரம் காத்து இல்லாட்டி என்ன நடக்கும் பெருமானார் காற்று போல கொடை கொடுப்பார்கள் அப்ப ரமணான் மாதம் வந்துவிட்டார் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் அத்தனை பேர்களுமே தன்னிடத்தில் இருக்கிற ஒழுக்களை தர்மம் செய்ய வேண்டும் காரணம் சூழ்கேசோடு பிறந்தவர்கள் உலகத்தில் இல்லை சூட்கேசோடு கபருக்கு போவர்களும் உலகத்தில் இல்லை இருக்கிற பொருட்கள் அல்லாஹ் கொடுத்த பொருட்களில் இருந்து தர்மம் செய்ய வேண்டும் ஆறாவதாக ரமலானில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் சண்டை சச்சரவுகள் கூடாது ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமை வேண்டும் சமுதாயத்திற்குள்ளே ஒற்றுமை வேண்டும் சண்டை செஞ்சவர்கள் கூட அம்மா சாலி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லும் பெருமானாரை கொண்டு ஒரு தலைவரை இதுவரை உலகம் கண்டதே இல்லை ரெண்டு பேருக்கு கடுமையான சண்டை பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லும் என்பவர்கள் அம்மா காரிதரல் என்ற வயதில பெரியவர் அவரை போய் திட்டி அம்மா என்று சொல்ல நீ காலிதரல் எல்லாம் உச்சத்துக்கு போயிடுறாங்க பெருமானார் நம்மை பாராட்டுகிறார்கள் அம்மாரை திட்டுகிறார் பெரிய அம்மா அம்மா ரயில் முகமெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறது நாயக என்னென்ன விசாரிக்காம காலிதொழி இல்லாதவை பாராட்டுகிறார்களே என்று நினைப்பதற்குள்ளே பெருமானா சொன்னார்கள் மண் அகப்ப அம்மாரின் பக்கத்து அகப்பணி மண் அபுகல் அம்மாரின் பக்கத்து அபுகலனி அலின் யார் அம்மாரை புரியப்படுகிறாரோ அவர் என்னை பிரியப்பட்டவர் யார் அம்மாரை கோபப்படுகிறாரோ அவர் என்னை கோபப்பட்டவர் அலிரலி அல்லாஹுத்தல அம்மாரின் கையை பிடித்து சகோதரா என்னை மன்னித்து விடு சகோதரா என்னை மன்னித்து விடு சகோதரா என்னை மன்னித்து விடு சகோதரா அதற்கு பிறகு அவர்கள் இரண்டு பேர்களும் சண்டையிட்டதாக வரலாறு பெருமானார் எப்படி மாற்றி காட்டினார் சண்டை சச்சரவுகள் வருகிற பொழுது அதை தீர்க்க வேண்டும் ஏழாவதாக ரமலானில் மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று நற்குணங்கள் வளர வேண்டுமே தவிர இருக்கிற குணம் குறையக்கூடாது ஒருவர் இன்னொருவரை பார்க்கிற பொழுது முகமன் சலாம் சந்தோஷமாக சலாத்தை பறக்க வேண்டும் அரக்குல இந்தி சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது எப்பயுமே பார்க்கிற பொழுது சகோதரரை பார்க்கிற பொழுது சலாம் சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக அடுத்தவர்களை பற்றி ஈபத்து பேசுகிற பண்பாடு அறவே இருக்கக்கூடாது அடுத்தவர்களின் நோன்பை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களின் மாமிசங்களை சாப்பிடுகிற இந்த ஈன புத்தி அறவே இருக்கக்கூடாது இந்த ஏழையும் தான் ரமலான் எதிர்பார்க்கிறது அல்லாஹ் ரபுல் இந்த ஏழையும் செய்கிற நன்மக்களாக ஆக்கி அருள்வானாக வாகுந்தாவா அனைத்து இல்லாத ரபுல் ஆலமின் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا لا تدع لنا في مكامنا هذا غما الا غفرته ولا هما الا فرجته ولا دينا الا اديته ولا مريضا الا شفيته ولا حاجه هي لك رضا الا قضيته ويسرتها وعديتها يا ارحم الراحمين اليك ربي فحببنا وفي اعين الناس فعظمنا ومن سيئات الاعمال فجنبنا وعلى صالح الأعمال فقومنا اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى صلى الله الله عليه وسلم على محمد يا ربي صل عليه وسلم